திருச்சிற்றம்பலம் மகாராஜா துறவு தவத்திரு குமாரதேவர் அருளி செய்த மகாராஜா துறவு கடவுள் வாழ்த்து கணபதி முதலிய ஐவர் துதி அமரர்கள் பரவும் திருமுது குன்றில் ஆழத்து பிள்ளையை சிகரே கோமரசத்குருவை ஹேமகிரிராஜ குமரியாம் பெரிய நாயக்கியை மும்மலமும் ஒருங்கே அகற்றிடும் முக்கண் முதல்வனை சார்ந்த நாயக்கனை நமதெண்ணப்படியே முடிந்திட தினமும் நாடி நின்றிறைஞ்சி வாழ்த்திடுவோம் மூன்று குருமூர்த்திகள் வணக்கம் மறை முடிவதனில் விளங்கிடும் ஒளியே மனிதரை போல் வந்து எனது சிறை தவிர்த்தாண்ட சிவப்பிரகாச தேசிகன் தன்னை மற்றவன் தன் நரை மலரடியே போற்றிடும் சாந்தநாயகன் தன்னை மற்றவன் தன் நிறையருள் பெற்ற பழனி மாமுனியை நெஞ்சினுள் இருத்தியே பணிவாம் ஆழத்து பிள்ளையார் ஸ்துதி தொய்யின் முலை கோடிரண்ட கவான் துதிக்கை மூன்று விழி துரிசில் தொய்ய சைவ முதன்மதமும் துலங்க வரும் ஒன்பிடி உலகம் ஒய்ய உதவும் ஒரு களிற்றை உலவாவிருத்த சைலத்தில் வையம் பரவும் ஆழத்து வாழைங்கரனை மன விருத்தாம்பிகை ஸ்துதி இருள் கலிவலியின் ஞான நன்னெறிகள் இறந்துயிர் கொடு நெறிமேவி மருள் கொடு கலங்க வகை கலி என்றும் வந்தணுகாப்பதி தன்னில் தெருள் சக்தி கருணை உருவதாய் நின்று தெளிவிக்கும் இறைவியம் குருவோர் அருள் கடல் பெரிய நாயகி உலகுக்கு அன்னை முதல்வியை பணிந்திடுமா சபாநாயகர் ஸ்துதி திங்கள் நார்ச்சடையில் கங்கை நீ துளிப்பத்திருந்து இழை உமை உளம் கழிப்ப பொங்கு அறவோடு நல் புலி முனிவர்கள் மால் போதையன் அமரர்கள் போற்ற துங்க துங்கனான்மறைகள் துதித்திட ஐந்து தொழில் விரிந்திட பொது அதனில் செங்கழல் அதிர நடம் செய்யும் பொருளை தினம் பணிந்திடர் ஒழிந்திடுவாம் சிவகாமி அம்மை ஸ்துதி அருள் புருவாய் உயிர்கள் தமக்கு அன்னையாகி அஜானம் தனை அகற்றி அமலமாகி மருளிலதாய் மெய்ஞானமாகும் முக்தி வாய்த்திடவே காத்தருளிவானோரேத்த இருள் கெடவே மிளிரோ இரும் கழல்களார்ப்ப இறை புரியும் திருநடத்தால் கழித்து வாழும் திருள் மறுபு மறை நான்கும் பரவும் தில்லை சிவகாம சுந்தரியை சிந்தை செய்வான் விநாயகர் ஸ்துதி செக்கர் போல் ஒளிர் முக்கண் சிலம்பினை மிக்க பேரருள் வேலையை ஓர் கொம்பால் தக்க அன்பர்க்குதவும் திருவினை இக்கதை நிறைவேற இறைஞ்சுவான் சுப்பிரமணியர் ஸ்துதி கடிகமள் கரிய கூந்தல் கனிமொழி துவர்வாய் தெய்வ பிடிதன கோட்டால் வள்ளி பெண் கொடி படரும் செய்ய படிபுகழ் புயமாம் குன்றில் பாயவன் கழு நீர் நீபம் மடலவிழ் செழும் தார் செவ்வேள் மலரடி வணக்கம் செய்வோம் அடியார் ஸ்துதி வன் துழாயலங்கள் மாயவன் மலர் மேல் வதிந்த நான் முகன்மறை எறிய தொண்டை வாய்க்கிண்டை விழிக்கழை மொழி ஒன் துடிகிடை உமையை ஓரிடத்தில் கொண்ட கோளருளை பொருளென கருதீம் குலவிய சாதனம் தரித்து மண்டிய அடியார் யாவர் மற்றவர்த்தாள் மனத்தினும் சிரத்தினும் வைப்பாம் அவை அடக்கம் சகரதம் வலிமையும் தடம் திரை கடல் அகலமும் பின்புளோரகழியிரஞ்சிதான் புகழுற விளக்கலே போல இச்செய்யுள் தகை தரு கலைஞர் நூல் தனை விளக்குமால் பாயிரம் திங்கள் ஒன் கவிகை திகிரி அந்தினி தோள் திகழ்கடல் தானை மாராஜன் அங்கண் மாநிலத்தில் துரத்து வீடடைந்த அரிய இக்காதையை தமிழால் இங்கு மாதவத்தோரிசையும் என்றிசைப்ப இசைத்த நன்பீடுற கேட்டோர் கொங்கவிழ் பொழில் சோழ் பழமலை உறையும் குமாரதேவ எனும் மாமுனியே பாயிரம் கூறியவரால் இயற்றப்பட்ட வாழ்த்து சிவன் திருவுருவாம் ஐந்து சின்மய எழுத்தும் வாழி நவம் தரு நீரும் வாழி நயன நன்மணியும் வாழி கவின் தரும் குமாரதேவன் கழனிணை இரண்டும் வாழி அவன் திரு அடியார் தம்மோடு ஆறுயேரனைத்தும் வாழி நூல் இந்நூலின் முதல் வரலாறு தரு கிளர்னை மீச ஆரணியத்தில் தங்கிய முனிவர்கள் சூதன் தீ கதைகள் பற்பலவா வாகுத்தோரை தனை மகாராஜன் திரு கதை எங்கட்கு ஊரை திளையது நீ செப்ப பெனூருதியில் சொல்லும் உருக்கமில் காதை இதயன தொகுத்தோம் அறக்கேண்மின்றென்றுரைக்கும் குழைத்த தன் சினை தேமாவின் ஒன்கனித்தேன் குலவிய பலவின்னல் பலம் தேன் தழைத்திடு கதலே பழம்பூகு திடுத்தேன் தாம் தீரண்டிலைஞ்சியில் ததும்பி விழுத்தரு வயலில் தர விளையும் மிகு கருநாட தேசத்தான் இழைத்தனல் தவத்தால் உயிரெலாம் புறந்து அங்கிருந்தரசாளும் ஓர் மஞ்சமரிஞ்சி சூழ்மா புறத்திருந்து எஞ்சலில் என் திசை இறைவர் தாழ் தொழ தஞ்சமென்றடைந்தவர் தம்மை காத்திகள் வஞ்சகர்காய் மகாராஜ மன்னனே தருநிழல் அரசு வைகும் சதமகன் திருவின்மிக்கான் உருவினில் மதனின் மிக்கான் உலத்தினின் பலத்த தோளான் செருவினில் அரியேரன் நான் தேனொடு இமிரும் பாட முருகுடைந்தொழுகும் தாரான் மூவுலகம் அழிக்கும் வேளான் அரசர் வந்திடு திரை அளக்கும் முன்றிலான் முரசுகள் அனுதினம் முழங்குமன்றலான் கரை பொறு திரையரே கடலம் தானையான் அருவரை மார்பினான் யாழி மொய்மினான் அரசத்தம் முடிவுழுது அவிரும் தாளினான் எரித்தவள் திகிரியை ஏந்தும் தோழினான் மறுவலர் வலியினை மாற்றும் வாழினான் தருநிதி கொடையினான் தருக்கும் நாளினே கவரியோடால வட்டம் காரிகையாள்கள் வீச பவளவாயரம்பையன்னார் பாகடை உதவமுத்தம் தவளம் வாழ்நகையார் கீதம் தனிநடம் செய்ய நின்று குவலிய மன்னர் போற்ற குறை கடல் தானை சூழ இந்திரன் ஆலயம் போலிலங்கிய மண்டபத்தில் சுந்தர மிருகராஜன் சுமந்த பூவனையின் மீது வந்திருந்தவனி தன்னை மனு நெறி முறையில் காத்தே அந்த மில் போகம் துய்த்து அங்கிருந்திடமரசர் அரசன் மகப்பேறு இன்றி வருந்துதல் தும்புடை பிறையிற்று எகிற்று துத்திகீராயிரம் தோள் பாம்பினால் பறிக்கலுற்ற பாரினை பறிக்க பின்னர் மேம்படு புதல்வர் நந்தம் வீருடை வயிற்றிலென்று தேம்படு தெரியல் மார்பன் சிந்தையா குலங்களுற்றான் கங்கையே முதலாமிக்க மாநதியில் தோய்ந்தும் பங்கைய ஆசனன் மால் திங்கள் பவளவார் சடையான் தன்னை அங்கையால் பூஜை செய்து அதிதிகட்களித்தும் தீயில் பொங்குமாகுதிகளீந்தும் பூவலம் வந்தும் தேவர் ஆலயம் சாலை அக்கிராம் நந்தனவனங்கள் கோலமாரிலைஞ்சி கூபம் குளம் பல செய்த ஏலு மாதானத்தோடே இரணியம் முதலீரைந்து சால சாலனல் தானமீந்தோம் தருமம் எண்ணான்கு செய்தும் புத்திரனை பெற்று அவனுக்கு ஜாதகர்ம முதலியன செய்தல் தவம் பல புரிந்தும் வேந்தன் தனயனை பூத்து பின்னர் பவந்தனை துடைத்தேன் மேலாம் பரமனல் பதமுண்டென்றே உபந்து ஜாதக கர்மத்தோடு ஒழிவரு கர்மமில்லாம் நவம் தர செய்து நாம நன்மகாராஜனென்றே அரசன் தன் புத்திரனாகிய மகாராஜனுக்கு கல்வி கற்பித்தல் வேத நீதியில் கூறி வியந்தர ஓதயண் எண் கலையும் உணர்த்துவித்து ஏதமற்ற குறவர்க்கு இரணியம் போதும் என்ன பொழிந்தனன் கொண்டல் போல் தந்தை மகாராஜனுக்கு வாகன பயிற்சி முதலியவற்றை செய்வித்து திருமணம் செய்ய எண்ணுதல் குடிநெருங்கும் குடிஞ்சியம் தேர்பரி கடமலிந்த ஒன் சிவிகையே படியிலூர பயிற்று வித்து ஆசிலாவடி விலங்கு மகர்க்கு மனம் செய்வான் அரசர்களுக்கு மனவோலை போக்குதலும் பல தேயத்தரசர் வந்து கூடுதலும் மடங்கள் நன்ன பலம் உள்ள மாமன்னன் இடம் கொள் எண்ணெழுதே சத்து இறைவர்க்கு முடங்கல் போக்கினன் கண்டு முடிமன்னர் தடம் கொள் சேனைகள் சூழ்வரச் சார்ந்தன நகரத்தை அலங்கரித்தல் வடி கொள்வென் சுதையால் பீத்திகை தீற்றி வானூரமணி கொடி நீரைத்து கடினரும் சாந்தம் குங்குமம் தன்னால் கமல் தர மருகேலாம் பொடி கொள் சிந்தூரத்தால் கோலமே புனைந்து பூமலர் பொறின நிஷிதரியே கொடி கொள்முதேயில் மேல் மாடம் ஒன் சிகரே கோதர புதுக்கியே குலவ கதலியும் கமுகும் நட்டு காவணமலங்கரித்த புதிய தோரணங்கள் கட்டி பொற்குடம் செரித்து தீபம் இதம்புற எங்கோ வைத்தே இந்திர நகரம் போல் மதுமலர் தாமம் நாற்றி மாபூரி அலங்கரித்தார் பெண்ணின் சிறப்பும் திருமண முடித்தலம் வில்லிலங்கு கைவேந்தர் மரபினால் நல்ல சாமுத்ரிக நூல் நன்கதா சொல்லிழக்கணத்தோடு துரிசுயிலான் முல்லை மாலை முருகுவிரியவே மூவுலகதனில் உள்ள முகிழ்முலை கருங்கண் செவ்வாய் பாவையர் எழிலின் போதன் பகுத்தெடுத்துயிரோடேய ஓவியம் தீட்டினான் என்று உலகினில் உரைக்கச் செய்ய பூபுரை திருவிரும்பும் பொற்புடன் அவதரித்தேம் தளிர் கூழை திணிய இருதனம் கோங்கினை அரும்பி நலம் கிளராம்பல் குமிழிரு குவளை நன்ன சம்சாரோருகம் பூத்து துலங்கிய புயலை சுமந்திருதாளால் தோமிலாமின்கெனனுடங்கியே பலந்தர படரோ கொடியினை வேத பண்பினில் மன்றல் செய்வித்தே மகாராஜனுக்கு மகுடம் சூட்டுதல் அருந்ததி கணவன் முதல் முனிவரர்கள் அருமறை கிழவர்கள் தம்மால் பொருந்திய கங்கை பூம்புனலாட்டி பொன்னவமணிகளால் குயின்ற விரித்திட மடங்கள் மெல் தடி சேற்றி மிளிர் நவமணி மூடி கவித்து பரந்தடர் பரந்தடர்வேலான் பௌவமார்புவியை பரியன தோன்றல் பாலளித்தார் சோகமேகின்றி இருந்த நன்வேந்தன் தோன்றலும் பார்ப்போது நீக்கி ஏகமாய் செங்கோல் எங்கனம் செல்ல என் திசை விஜயமும் செய்தே மாக நாடென்ன போகமே துய்த்து மடந்தையோடிருந்தனென்ற வாகை வேலவன் பின் செய்தானென்ன மறையவர்குயர் முனிவகுக்கும் மகாராஜனும் அவன் மனைவியும் தத்துவ ஞான விசாரணை செய்ய முயலுதல் மனைவியும் தானும் ஓர் நினைவாகி மாறுபாடின்றியோர் காலும் தனை உணர் யோகி தந்தை தாய் கடவுள் தங்களை அனுதினமிரஞ்சி அனையவருரைத்த நெறிதனில் நடந்தும் அர்த்தங்கள் மனத்தினில் தரித்தும் வினயமதுடனே நூன்முறை அவரை வினவியம் சில பகல் போக்கி தனியிடமதனில் இருந்திருவர்களோ தங்களின் தாமுணர்ந்து சாவியே துணிசை மாமாயை பிறப்பது நீங்கி சோகமாதை அடைந்த நுதினமும் இனிமையதாக இரு ஞான தென்றெணி ஞானிகள் சார்ந்து நனியவர் பாத பூஜனை புரிந்து நாள்தோறும் வினவினர் நன்றாய் மகாராஜன் சத்குருவின் கிருபையின்றி தத்துவ ஞானம் உண்டாகாதென்று துணிதல் இருவரில்லரசன் தன கறிவோங்க இருவகை சார்வையும் அகற்றி கருவுடல் காவல் தனையும் கைவிடுத்து கருத்தசையாமை உணர்வை மறுவிடிலகப்பற்று அற்று மேல் வீடு வாய்த்திடுமதற்கு மெஞ்ஞானம் குரு அருளின்றி விளங்கிடாதெனவே கொண்ட நன்மனத்தினில் துணிவே மனை தனிலாசை பொருந்தியே நின்று மகித ஞானியாம் எனவே தன்னை மிக மதிப்போன் தன்னை வந்து ஒருவன் தந்திட ஞானமென்றிறந்து வினவல் மட்டையினை பருகுவோன் தன்னை வேண்டி தென்னம் பழந்தனையே இனம் பழிந்திரிவோம் புத்தி போலும் எனவே இயம்புவர் முற்றுணர் பெரியோர் வேத ஆகம சாஸ்திர புராணங்கள் விளங்கவே கற்றுணர்ந்து அவற்றை தீதரையவர்க்கும் தெளிவுறவோதி செப்பிய அந்நெறியதனில் சாதகமில்லாத குருவினை ஒருவன் தானடைந்தானந்தம் வினவல் ஏதமாம் கழுதை தன்னை குங்குமத்தின் இயல்பு கெட்டிடுதல் போலுமென்றே மகாராஜன் சத்குருவை அடைந்து ஞானோபதேசம் செய்யுமாறு வேண்டல் ஜீவர்களிடத்தில் அருள் சிவபக்தி திருந்திய துறவு மெஞானம் ஆவதோர் வடிவாம் வேதமமுனியை அமல அரண்யத்திலடைந்தே தேவர்கள் தேவே துன்பமோர்காலோ சென்றிடாமோக்தி தனேதி சாபதும் பிறப்பு நீங்கும் ஓர் நெறியை சாற்றன தாழ்ந்திட முனிவன் சத்குரு மகாராஜனுக்கு ஞானோபதேசம் செய்தல் இருவகை சார்வாம் புறப்பற்றை நீக்கி இச்சையின் மீட்டதின் நினைவும் ஒருவியே உடல் காவலையும் கைவிடுத்தே உள்கரணங்கள் வாசனையும் குரு அருள் நெறியே ஒடுக்கீடில் வீடும் கூடும் தானாகவே பவத்தின் கரு அழிந்திடும் நெறியை நீ விரைவில் கை கொண்டு செல் என உரைத்தான் மகாராஜன் குரு உபதேசித்த மொழிகளை தனித்திருந்து சிந்தித்தல் அந்நெறி குருபால் ஐயமும் திரிவும் அகன்றிட துணிவதா கேட்டு முன்னெறியான அரசியற்கையினில் முயன்றனன் சிறிது நாளொரு நாள் பின்னெறியதனை நினைத்தனை வரையும் பெயர்ந்திட விடை கொடுத்தரசன் மன்னேரி கோலம் மகன்றந்த புறத்தில் வதித்தனன் ஒருவனாய் தனித்தே தனித்திருந்த மகாராஜன் தன்னிடம் வந்த அரசர் முதலாயினோர்க்கு யான் துறவை நாடியிருக்கின்றேன் நீங்கள் வேறொருவனை அரசனாக நியமித்து கொள்ளுங்கள் என்று கூறல் அரசர்கள் அமைச்சர் புரோகிதர் பெரியோர் அனைவரும் விடத்தேகே அரசனை நோக்கி நித்திய கர்மம் அகன்று வாழாயிருந்திடுதல் அரச இலக்கணம் அன்றனவர் வேண்ட அவர்களை நோக்கிய வேந்தன் அரசியற்கையினை வேண்டலன் என்னை அறியவே வேண்டினனன்றே ஆண்டதோரரசு தனிலும் புகத்தும் ஆசையற்றேனி வேண்டேன் மாண்டதோர் வனத்தில் ஒருவனாய் தனித்தே மனத்தசை வறுத்து விடடைவேன் பூண்ட என் மனமிங்கு இனி திரும்பாது போகத்தை பொருள் என எண்ணி வேண்டல நீங்கள் அரசனவேரே விதித்து என்றுரைத்தான் அரசாட்சியை விடலாகாது என்று மந்திரிகள் கூற மகாராஜன் அதனால் உண்டாம் துன்பத்தை கூறி வனத்திற்கு ஏகுதல் ஆதியில் நினது தாதையும் நினையே அரசினில் இளமையில் சூட்ட தீதின்றி புனது புய வல்லிமையினில் ஜெகமதை தாங்கினை நீதி என்னுண்ணிய மதியினாதரவில் நின்னை போலொருவர் மற்றுளரோ ஈதி இயற்கையது அன்றி உடலுடனே இச்செல்வமன்றி வேறுளதோ அலதெலியேகின்னவனியும் காப்பற்று அவத்திலே அலைந்திடும் யாமும் சலனமதுருவேம் இத் தகையமை நீ தவிக்க விட்டே ஹியுதல் கடனன்று இலகிடயமக்கீதருளேன அமைச்சர் இயம்பிட அரசனும் பார்த்தே என எண்ணோரும் மதியுடையோர்க்கு உரைப்பினம் உணர்வுதியாதால் இவ்வரசு இயற்கை அற்பமற்று இதனால் எய்திடும் துன்பினுக்கு அளவின்று அவ்வகையதனை யோகம் இன்மையினால் அருகிலிர் நீங்களின் பென்றே எவ்வகை நினைத்தீர் இனிய காலுங்கட்கு ஈதின்பம் அலதென தோன்றும் ஒவ்வமற்றிதனுக்கு ஊகமே தோன்றாது உங்களுக்கு உலகையுகுதிக்கும் மகாராஜன் துறவு பூண்டு நகரை விட்டு செல்ல நகரத்தார் அவனை தொடர்ந்து புலம்பல் என்று மற்ற நேகமாய் வீரித்து அரசன் எடுத்த அமைச்சர்கள் தமக்கியம்பீம் நின்று பின்னவரை நிலும் என நிறுத்தி நிதி தோனம் பொன்மனை விடத்தே சென்று பின்னகர வீதியில் நடக்க திரண்ட அனைவர்களும் பின்தொடர்ந்து வந்துயரடைந்து வாடியே மெலிந்த வாரியின் நோசையில் அழுதார் தன்னை தொடர்ந்து அழுத நகரவாசிகற்கு அரசன் சமாதானம் கூறல் அவரவர் வினையின் அவரவர் வருவார் அவரவர் வினையளவுக்கே அவரவர் போகம் என்றதே ஆயின் ஆர்கார் துணையதாகுவார்கள் அவரவர் தேகம் உளபொழுதுடனே ஆதரவாரென நாடி அவரவரடைதல் நெறி கர்மத்தடையோ ஆதரவாதரவாமோ வினை உளவும் கூடிய நிற்கும் வினையகன்றில் பிரிந்திடுமாள் வினையினால் வரும் ஆதரவினியற்கை மெய்யுணரத்தகையலவே வினையிலை உங்களிடத்தில் நான் இருக்க மெய்யுணரொன்றையே நாடி வினையரு கணம் புகுதவே வேண்டி விரும்பினர் நீலிலும் இங்கன் சுற்றத்தார் மகாராஜனை தடுத்தல் என்று நல்வேந்தன் ஏதிலார் போல ஏகினனைவரும் கண்ணீர் நின்றெதிர் சொரிய வாய்விட்டே அலறி நின்றனர் தமர்கள் பின்னேகி இன்றமையாவர் காத்தளி திடுவர் இனியை நீயே கூதல் நீதி அன்றென உரைத்தார் அவர்களை நோக்கி நன்றே தன்னை தடுத்த உறவினர்க்கு மகாராஜன் சமாதானம் கூறல் உறவாகும் என எனை நீர் தொடர்வதியல்ப அன்றாகும் உயிர்கட்கெல்லாம் உறவாகும் ஞான நனி பகையாகும் அஜானம் உய்த்து நோக்கின் உறவான அதை அடைந்து பகையான இதை நீங்கி ஒருமையாக உறவாதல் தனக்கு தானே எனமற்ற உறவு விட துறையும் என்றான் தாய் தந்தையர் மகாராஜனை தடுத்தல் தந்தை தாயிருவரும் தம் புதல்வனென்னும் வாஞ்சையினால் தாம் பின்னேகி மைந்தவாயங்கள் இருவரையும் ஏவர் காப்பதற்கு வைத்தாய் தான் சிந்தை தானுனக்கு எங்கே மகனே உன் திருமுகத்தை திரும்பி காட்டாய் நொந்து தான் பெற்ற வயிறெறிகின்றது என உரைக்க நோக்கி மன்னன் தாய் தந்தையர்க்கு அரசன் சமாதானம் கூறுதல் அறிவை நோக்கிடல் அதற்கு தாய் தந்தை இலை இப்புடலதனை நோக்கில் இறையு நிருபாதான காரணமன்று இருமாயையினில் உண்டாகும் குறியது இங்காயின் மண்ணில் ஏனை பெறாதவரிலைய கொள்கை தீரும் நிறையும் மதியிலரே நீர் நில்லுமென இருவரையும் நீத்து போனான் மகாராஜன் மனைவி வந்து அவனை தடுத்தல் அறிவையர்கள் தமக்கு இல கண்ணம் கூறு நூலதனில்லதனை எல்லாம் உரிமையதாவுடையவளாம் இனியமனை தொடர்ந்து எகி உருகி நின்று பிரிவினுடனடிகள் பணிந்தரற்றியே பாதை பாதைத்து பனி கண்பாய தரிய நோமை விடுத்து உலகமதனில் ஒரு க்ஷணமேனும் சாவே நின்றாள் அரசன் தன் மனைவிக்கு சமாதானம் கூறுதல் என்னுடைய நாயகனை நீனதுள்ளே நோக்கி நிற்க மாட்டாது உன்னுடைய நாயகன் என்றே எனதனையே கருதி நீ உழல்வது என்னே மின்னனைய இடையாய் கீழ் அனைவருக்கு மேலாமீஷன் அன்னவனையே தேடி போகிறேன் என அரசர் கரிவை சாற்றும் அரசன் மனைவி தான் கணவனை விடுக்க விதியில்லை என்று கூறுதல் ஞானமானது பொதுவேனூலதனில் துறவதற்கு நவில்வதில்லாள் ஆனமாதீனை அளவோ விடுகன அறையும் பதியான உன்னை இனமா விடுகையன அறையும் அதோ துறவரம் இங்கு எனக்கென் சொல்லும் ஆனதாலுனை ஒழிந்து கதியிலேயே என எண்ணியானடுத்தேனென்றாள் அரசன் தன் மனைவி கூறியதற்கு சமாதானம் கூறிவிட்டு செல்லுதல் ஆகமத்தின் பீதி தவறாதரைந்தனை நீ விவேகியேயாவாயானும் தேகம் மூத்தல் பிரபஞ்சம் அதனின்னசை விடத்து வனம் செல்லா நின்றேன் நாகமுலையாயன் உரை தடுத்தலுந்தன் விரதமல நாடு தன்னில் போகுதி என்றவனை விடுத்தேதிலரை போலகன்று போகா நின்றான் அரசன் மனைவி வருந்தி மாமன் வீடு போய் சேருதல் விரிவாய் ஞானமதை உணர்ந்தாலும் மடந்தை பதிவிலங்க நோக்கி அரிதாய தகைமையினாலேங்கியே பதை பதை தங்கவனை நோக்கி தரியாது கதறியே வினைதனையே நொந்து தான் தளர்ந்து நின்று தெரியாது மறைந்த இடம் தனில் மிகவோ உருகியே தேம்பி வீழ்ந்து வேந்தனே உனை விடத்தும் அதில் இருக்கவோ விதித்தானீசன் தீர்ந்ததோ உனக்கும் எனக்கும் வினைதானும் தானும் இன்றளவில் சேர்ந்து நிற்கும் போந்த உனைய காலம் காண்பேன் நான் இனியனவே புலம்பி மாதும் சார்தனன் பின் திரும்பியே நகரதனில் மாதுலன் தன் சார்பு தன்னில் மனத்திற்கு சென்ற அரசன் நிலைமை அரசன் நகர் விடுத்து தேச நாடுகளும் அகன்று அடவி சென்று இரவு பகல் அகநிலையே நிலையாக இருந்தவர்கள் இடமே சேர்ந்து பரகுருவின் உபதேசத்தறிய பொருள் வினவியவர் பகர கேட்டு ஸ்திரமனதாய் ஒருவரால் கலங்காத ஞானியாய் தீரனாகி நகதனிலேகி பிச்சை நண்ணிய மனைகள் தோறும் அகமகிழ்ந்து அங்கை ஏற்றே அவ்விடத்து அருந்தியாங்கே ஜகவுளோர் பேயென்று எண்ணி சிறி தீட நாணமின்றி இகபரத்து இச்சை அற்றே ஏகனாய் உலாவலுற்றான் பொருந்தி வாழிடம் ஒன்றாகில் பொருந்திடம் பற்றென்றெண்ணே இருந்திலன்னோரிடத்தும் எங்கெங்கும் ஒருவனாகி திருந்திய சமாதி விட்டு திரும்பிடாது உரைக்க உன்னே இறந்திருந்திடங்கள் எங்கும் ஏகமே நோக்கி நின்றான் தோன்றிடம் உலகமெங்கே தோன்றிடம் என்ன நோக்கி தோன்றிடம் நினைவல் என்றே தோன்றிய நினைவு தானும் தோன்றிடும் இடத்தை பார்த்து தோன்றிடும் சொரூபத்தென்றே தோன்றிடம் பொருள்களெல்லாம் ஸ்வரூபமே என்று கண்டான் தோன்றிடம் பொருட்கள் உண்டாய் தோன்றியே இன்பமாகி தோன்றிடம் அதனால் அந்த ஸ்வரூபமே என்று கண்டு தோன்றிடும் ஸ்வரூபம் தன்னில் தோன்றும் ஈதசத்தே என்ற தோன்றிடும் ஸ்வரூபம் தானாய் துளக்கமற்றிருந்தான் வேந்தன் கடிநகர் தோறும் சென்று கானகம் தோறும் சென்றும் படிவலம் ஆகி வந்தும் பார்வை மாறாட்டமின்றி மடிவிலாமனத்தனாகி மாசிலா நிலைமை பெற்று முடியுடை வேந்தர் வேந்தன் முக்தியே வடிவமானான் முக்தியே வடிவமான முடியுடை வேந்தர் வேந்தன் எத்திசை தனக்கும் ராஜன் என்னை விட வேறிலென்று சத்தியமாக எண்ணி தன்னிடம் மதனில் தன்னை சுத்தி செய்தனைத்துமாகி ஸ்வயம் ஜோதியாகி நின்றான் தன்னையே அன்றி ஒன்றும் தான் புதியாயிடத்தின் மின்னையே ஒத்த வையம் மித்தியை கற்பிதம் என்று பொன்னையே அன்றி வேறு பூஷணம் இலது போல என்னையே அன்றியொன்றும் இல்லென தேர்ந்தான் வேந்தன் உலகினை வேறதாக உணர்ந்திடில் பந்தமாகும் உலகினை தானேயாக உணர்ந்திடின் முக்தியாகும் இலகிட தோன்றலெல்லாம் என் நினைவே என்றெண்ணி இலகிட கண்டு வேறற்ற இருந்தனன் இளமை வேந்தன் ஏக சக்கரமதாக இருந்தரசாழ்வோன் செல்வ போகமும் திரணமாம் அப்போத நாட்டரசு இயற்கை யூக புத்தியினாலாஷான் உபதேசத்தான அந்த சோகமற்றிடு நாடெய்தே தொழிலெல்லாம் முடித்தான் மன்னன் பந்தம் வீடென்றுமில்லை பரம்பொருள் ஒன்றே என்றும் தந்தம் சங்கல்பத்தாலே சாலமோகி பார்த்தியோர் அந்த மாதிகளும் இல்லாம் அரும்பொருள் தாமே என்று சந்ததம் நோக்கி அந்த தற்பரம் தானேயானான் குறைவிலா நிறைவதாகி குளிர்ந்திளைப்பாரிவேந்தன் இறையளவேனும் துன்பம் இன்றியே இன்பமாகி உறைவிடம் இன்னதென்ன ஓரிடம் இன்றி எங்கோ நிறைவதே இடமாய் நின்றான் நிகரில் மாராஜன் தானே எங்குமாய் நிறைந்து நின்ற ஏகராஜம் மத ஆழ்வோன் தங்குதலின்றி எங்கும் தானென கண்ட தூயோன் இங்குரைந்தகன்ற பாண்ட தியல்பின் நெஞ்ச அருவம் பற்றி அங்க உருவகற்றி நின்றான் ஆனந்தியாகி வேந்தன் ஜீவன் முக்தர்கள் பால் நிற்கும் செப்பிய மனத்த மனத்தரூபம் மேவரும் பரமமுக்தி மேவிடின் நாசமாகும் தாவரும் நிலைமை நன்றா சத்குரு அருளால் பெற்று கேவலமாகி நின்றான் கேடிலா ஞானவேந்தன் இப்படி இருந்த மகாராஜாவினுடைய மந்திரி ஒருவன் அவனிடம் சென்று அவன் அடைந்திருந்த நிலைமையை கண்டு பேசுதல் இத்தகை ஞானம் பெற்றே எழில்முனியாகி எங்கும் சித்தனாய் திரிதல் தன்னை செப்பு முன் அமைச்சர் தம் முன் வித்தகன் ஒருவன் கேட்டு வினவிட வேண்டும் என்றே கத்தனாமரசை தேடே கண்டடி பணிந்து நின்றான் பூவணையாகிவானம் மேற்கட்டியாகி தீபமதாகி இந்து செங்கதீர் வீசும் காற்று மேவு சாமரமதாகி விடுதலை மனைவியாகி மேவலம் இன்பமாகி கிளர்ச்சியாய் நின்றான் வேந்தன் ரதமுதல் சேனை சூழ ரத்ன சிங்காசனத்தில் விதமலங்காரத்தோடு விற்றிருந்தமரும் வேந்தன் உதவு கோவணனாய்மேனே குரு தெரியாத நீராய் முதல் முடி விரித்து நின்றான் முனிவனாய் ஒருவனாகி கரிரதம் இவர் தல்லின்றி கால்நடையாகி எங்கும் உரியதோர் மனை ஊனின்றி ஊரெங்கும் உண்பானாகி அரிய ராஜாங்க கோலம் அகற்றியே தவ அங்கமாகி திரியும் அவ்வரசை நோக்கி செப்பினன் அமைச்சந்தானே அவனியில் நினக்கு மேலோர் அரசனும் இல்லை இந்த தவ வடிவாகி எங்கும் சரித்திடல் என்றினுக்கோம் நவமதாய் உடலீதோட நண்ணுவது எனையீதன்றி இவனென கருள வேண்டும் எனக்கறிவு ஓங்குமாறே பதத்தினை வேண்டின் முன்னம் பற்றி நின்றில்லறத்தை பதப்பட நிறுத்தியேகல் பண்பதாமேலாம் முக்தி பதத்தை வேண்டிடிலோ ஞான பார்வையில் கூடும் நீய பதத்தினை வேண்டியிந்த பரதேசியானது என்றான் மந்திரி இவ்வாறு வினாவியதற்கு மகாராஜன் விடை கூறுதல் அமைவுடைய அமைச்சின்மிக்கோய் அடைவுடன் வினவி கேட்பாய் இமையளவேனும் சித்த அர்த்தம் இது அது என ஓடாது சமைவுடன் கேள் நீ சொன்ன சங்கை குத்தரங்கள் நன்றாய் நம்மை விட வேறோர் வேந்து நாட்டில் இலை என்பது ஒக்கும் பதமதை வேண்டின் இல்லை பதப்பட நிறுத்தியே கல் இதமென்றாலோக்கும் முக்தி எய்துதல் ஞான பார்வை விதமதில் தோன்றும் என்றாய் விருப்பமாய் குடும்ப பாரத்து இதமதாய் அழுந்துவோர்க்கு எங்கெனம் பார்வை தோறும் மனம் இரு பொருளை பற்ற மாட்டாது அட்டாவதான இனமவை புறநோக்கான ஏதினால் கூடும் வீடு கனமுள் நோக்காகுமில்லம் கருதிய புறநோக்காகும் எவ்வூகம் தோன்ற அரைகுவம் நாமே கேளாய் தென்திசை நடப்போர் கங்கை சென்று தோய்ந்திடவரோ தான் அன்றியும் அவனி வாழ்க்கைக்கு அமைச்சர்களுடன் ஏகாந்தம் ஒன்றியே யூகம் செய்வோர் உலகவேந்தாயினோர்கள் நின்று இதை நோக்காயில்லின் நிற்பவர் முக்தி சேரார் பாசம் தான் பகையதாக பார்வை பெற்றிடில் பாசத்தில் பாசம் தான் வைத்து பின்னம் பற்றவும் கூடுமோ தான் பாசம் தான் பகையது என்றே பகரு நூல் மட்டே கற்றோர் பாசம் தான் விடவும் மாட்டார் பரமெலாம் என வாய் அந்த மாதியும் ஏலா வீடு அடைந்துடல் பிறப்பருக்க சுந்தர ஞானம் போதும் துறவரம் ஏதுக்கென்றே மந்த அதிகாரியோரே மதித்து நூல் உரைக்கும் செய்தி அந்த மதான பேர்க்கு அத்தகை விளம்பாதென்றும் தோன்றுகின்ற பொருள் இயல்பும் தோற்றுவிக்கும் பொருள் இயல்பும் தோன்ற உனக்கு யாம்புரைக்க தோகமரவே கேட்டிடுவாய் தோன்று பொருள்கள் அனித்தமுமாய் தூய்மையின்றி துக்கமுமாய் தோன்றும் தோற்றுவிக்கும் பொருள் சுத்த நித்தமும்மாம் தேக நிலையாமை கூறல் பாலனான பருவம் போம் பன்னு பன்னுகுமாரப்பருவம் போம் கோலமான தருணம் போம் கோலை ஊன்றி குனிந்தெழுந்து காலன் மாய்க்க அனைவர்களும் கல்லென்று அழுது பேர் மாற்றி ஏல பிணமென்றொரு பெயரிட்டு இடுகாட்டிலிடுதல் ஒரு தலையே கருவின் நின்றும் அழிந்தும் போம் கண்ட குழந்தையினும் குமர பருவம் தனிலும் போம் பருவம் தனிலும் அழிந்து போம் உருவனடுங்கும் மூப்பதினும் ஒடுங்கும் எந்த காலையினும் ஒருவியழிதலியல் படும் உலகத்துடலின் வாழ்க்கையுமே உலக நிலையாமை கூறல் பஞ்சபூதம் அழிந்து போம் பானும் திங்களும் உடுக்கள் போம் வஞ்சசுரர் மடிந்திடவர் மாகர்பதம் போம் வல்லரக்கர் துஞ்சுவார்கள் போகி பதம் துஞ்சும் பிரம்மம் பதம் தானும் துஞ்சும் திருமால் பதம் துஞ்சும் துஞ்சாது ஒன்றே பரமபதம் உடம்பின் அழிவு கூறல் தோல் ரத்தம் எலும்பு இறைச்சி சுக்லம் மேதை மஜ்ஜையொன்றாய் தூலிகரித்த உடம்பாகும் தொட்டையவையும் தன்வடிவாய் கொழும் இதனை கூறு கூறானோ காது போலி உணர்வோன் மகிழ்வெய்தும் புனிதம் என்றும் பரமபதம் உடம்பால் வரும் துன்பம் உரைத்தல் அறந்தை அதனை ஒழுங்காக அறைய கேள் நீ அவனியெல்லாம் பரந்த சிருஷ்டி ஸ்திதி ஒடுக்கம் பண்பாய் நிகழும் சிருஷ்டிதனில் புருந்து பெரிய துன்பு ஐந்து போய் மாண்டு உருளது எண்மடங்கே இருந்த திதியும் இருந்த ஸ்திதியும் இரண்டாகும் இளமையென்றும் மூப்பு என்றும் விருத்த பருவம் மிக துன்பம் விளங்கும் இளமை இரண்டு அவையின் வருத்த பிணியின் மிக துன்பம் பழமை இளமை மூன்று ஆகும் கருத்தறியா என்றும் குமாரமென்றும் என்றும் அறுத்தம் அறியாததில் துன்பம் அடையும் பால பருவத்தில் தந்தை தாயாராசிரியர் தாங்கள் முனிதல் தனக்கஞ்சே சிந்தை கலங்கும் கௌமாரம் சிறந்த காளை பருவத்தில் முந்து பசி நோய் காம நோய் முடுகித்தணிக்க பொருள் தேட இந்த புவனம் இரவு பகல் இடையராத தொழில் துன்பம் பொருளால் வரும் துன்பம் கூறல் பொருள் உண்டாகில் காப்பதனால் பொருந்தும் துன்பம் அரசு ஆகின் ஒரு தன்மிகுத்த அரசரால் உதவும் துன்பம் ஒரு குடை கீழ் நிருபனாகில் நோய் மரண நேரும் என்னும் பயத்தானோ வருவது எனையோ மறுமையினில் என்றும் வாடி துன்புருமே ஸ்வர்க இன்பமும் இல்லை என்று உரைத்தல் மாகற்கசுரர் பகை உளது மகிழ்ச்சி வாட்டம் மிகவும் உளது ஆகத்து அகலானோயும் உளது அனங்கள் உளது நசை உளது போகத்தழுந்தல் மிக உளது பொன்றல் உளது கற்பத்தே சோகத்திரங்கள் இவை உடைய துறக்கத்து என்னை சுகம் உளதே எந்த பிறப்பிலும் இன்பமில்லை எனக் கூறல் தேவர் மனிதர் துன்பத்தின் திறங்கள் இவ்வாறு ஆகியிடில் கீழாம் ரகம் முதல் அசரம் ஈராமை வகையில் ஓவலில்லா துன்புக்கு போர் உவமையில்லை நிறையத்தில் நோ அத்துன்பம் சொல்வது என நோயே பவத்தில் சுகம் வீடே கொள்ளத்தக்கதையும் தள்ளத்தக்கதையும் கூறல் இந்த இழிவை உடைய இந்த மாயை அசத்தே அந்த உயர்வை உடைய அந்த பிரம்மம் சத்தே தம் தம் மனதில் தேர்ந்தோர் தள்ளிய தை நிற்பர் உன் தன் மனத்தில் நன்றாய் ஊகித்து அமைச்ச பாராய் பொய் என்று இதனை அறிந்தோர் பொருந்தி நிற்பது உளதோ மெய் என்று அதனை அறிந்தோர் மேவாது இருப்பது உளதோ ஐயம் உளதோ இதனில் அமைச்ச பாராய் நன்றாய் உய்ய அறிவு இலாதோர் உழல்வர் நீக்க மாட்டார் பொய்யேமை என்று அறிந்து போதமின்மையாலே மெய்யை பொய் என்று எண்ணி மெலிந்தே உழல்வருலகர் பொய்யை பொய் என்று அறிந்து போத குருவின் அருளின் மெய்யை மெய்யென்றறிந்தே மெலிவு தீர்வர் உயர்ந்தோ துன்பம் தோன்றில் எவரும் துறந்து ஏக்கராய் தனித்தே இன்பம் தேடல் இயற்கை இன்பமென்றே தோன்றில் அன்பது ஆக நீங்கார் அவர் கட்டு எங்கன் கூடும் நண்பரம் ஞான நாட்டம் அமைச்ச சொல்லாய் இழிவை உணர்ந்தால் உயர்வை எவனும் தேடி நோக்கோ இழிவை உணரார் உயர்வை எய்த நோக்காரென்றும் இழிவை இழிவென்று உணர எந்த காலம் வாய்க்கும் இழிவை உடையோர்க்கு அமைச்ச இதனை யோகித்து உணராய் வேதவாதிகளைப் போல் பிரபஞ்சம் வேறு எனவே இதகன்றது அளவே எமையன்றி அதில் இல் என்றே போதவிழியில் துறந்த புனிதத்துறவே கண்டாய் சீதமதி போல் குளிர்ந்து ஜனன வெப்பம் தீரும் இருந்த இடத்தில் இருந்தேம் எய்தலாம் என்றுரைக்கில் திறந்து நிமல மனத்தோர் தீரர் எனினோ ஒழிந்தே பொருந்தியே காந்தத்தில் போதமடக்க வேண்டும் வருந்தும் மனத்தோர்க்கு என்னை வாய்க்கும் அமைச்ச சொல்வாய் முனமே அனைத்தும் முடித்து முழுதும் உணர்ந்தோரில்லின் இனமே சென்று நின்று ஏகம் நீங்காரென்னில் தினமே அகமாய் நிற்போர் ஜெகத்தின் இயல்பை உணரார் கனமாம் யாழ்ப்பாணத்தின் கப்பல் ஓட்டம் போல ஒருத்தன் ஓரூருளனை ஒரு வேந்தாக்கின் முன்னம் இருக்கும் கிடத்தை நீக்கி ஏகராஜதானி இருக்கும் அன்றி முன்கண் இருக்குமோ தான் சொல்லாய் திருக்கு ஞானம் உடையோர் ஜகத்தை மெய்யென்றுழலா மனையில் நின்றாலும் பொருளுயிர் சார்பின் வருத்தனம் கெடுதலின் மகிழ்ச்சி இனிமையில் வாட்டம் விஷய இன்பம் அதனில் எல் துணையாயினுமாசை பிணையதில் தமது பிரவிற்த்தி தானும் பேசுமின் நான்கும் இல்லெனினும் தானை உணர்வதற்கு சாதகம் செய்யும் கால் தள்ளியில் நேற்றலை தகுதி தீதுருமனையின்பினை இகழ்ந்தந்த செம்பொருளின்பமே வேண்டி சாதகமதனில் தொடங்கு கால் விஷயம் தடையதாம் சாத்தியமான போதி நிலவையும் தோன்றிடாந்த பொருவிலானந்த மேலிடவே ஆதலில் துறவில் ஞானமஞானம் அஞ்ஞானம் ஆகுமென்றரை குவர் பெரியோ துறவரத்திலேயே ஞானம் சிறந்து விளங்கும் இல்லறத்தில் சிறந்து விளங்காது என கூறல் இல்லறமதனில் உறைந்துள்ளோரிடத்தில் இருப்பினும் ஞானம் கீழிரும்பின் பொல்லியமாரத்னம் என வீழங்கும் போக்கியில்லினை துறவென்னும் நல்லறமடைந்தோரிடத்துரை ஞானம் நல் தங்கமிசை ரத்னம் போல் எல்லையில் ஒளியாய் விளங்கிடமாயின் இல் சிறப்பன்று ஞானிகட்கே இல்லறம் துறவரத்துக்கு ஹேதுவாம் என்று கூறல் மூனம் அனைவர்களும் உறைவதும் இல்லம் முப் தீயை உணர்ந்த அறிஞர்களும் பிணமதில் நின்ற படியினால் சங்கை பேசுவர் துறவுடையோரை இனமதை விடுத்தும் இல்லறமதுவே தலையென இயம்புவதுண்டோ மனமதில் இதனை யோகினி அமைச்ச மகிமையன்றி இல்ல ஞானிகட்கே ஞானிகளின் இயற்கை கூறல் ஆடிய சகலம் அடங்கு கேவலமும் அகற்றியே ஒளிப்படை கொண்டு மூடிய இருளை முழுதையும் வீசி முடிவில் விடதனையே உணர்ந்தோர் நீடிய ஞாலமிசையினில் பாலன் நிஷமருள் உடையல் பெய்பிடித்தோன் கூடிய குணத்தின் ஊரில் போய் கோலியாளனின் இயல்படைவார் ஞானிகள் இல்லறத்தை விரும்புவதில்லை எனல் வினைகள் போரிரண்டும் சமமத ஞானம் மேலிடு காலையிலிந்த மன இன்பம் கான்ற சோற்றிற்கண்டோவர்த்து மாற்றியே கைவிட வருமேல் தனை உள்படியே அனுபவமதனில் உளர்ந்தானந்தமடைந்தோர் பிணையும் அவ்விஷயம் போன்பர்கள் எனவே பேசுதல் வழங்குமோ சொல்லாய் விஷய இன்பமதனில் அசைவுளோர் தமக்கும் விரிவதாம் பேரின்பச்சுபையின் அடைவினை செவியில் கேட்ட அக்கணமே அவற்றினை அகற்றிட வருமேல் இடை முதலீரில் ஞான ஆனந்தம் எய்தினோர்களும் பின்னுமிந்த கடைமனை வாழ்வை நினைவார்கள் என்றால் கண்டனர் நகையரோ சொல்வாய் பற்றிலையாயின் அவையினில் இருப்பேன் பழைய உழ்வினையேனிலாசை சற்றெனம் புதிப்பே தல்லவோ பூட்டும் சகையின் இறையெனும் இச்சை முற்ற முற்றுடன் யான தோர்கள் பூண்பர்களோ முடிவிலானந்தமே பருகே நிற்றலே மீட்டும் விழிப்பினும் காணல் நீரில் கண்டுள் மோகமடைவார் பவமதை இனிமை என வெளி விஷயம் பற்றி நின்றுழன்றவர் தாமே பவமதையினிமை அல்ல ஏனின் விஷய பற்றர் தருள் குரு அடைந்து பவமதை அறுக்கும் நெறி உணர்ந்தருளின் பர இன்பம் அடைந்த பர்த்தாமும் பவமதை இனிமை என ஏனினவோ பற்றுவர் விஷய இன்புரையாய் கொடி முதல்வாடும் வேர் முழுதினையோ கோதர களைந்திடில் களைந்தும் படிமிசை கொடி பூ காய் பழம் ஓங்கல் பகரதிசயமகுதினை போல் அடிநடுகீரில் பிரமம் தானாகி அகப்பற்றை அறுத்தவரிடத்தும் மடியுரு மனையில் விரும்பிய நெஞ்சம் வருத்தனமாதலென்றறைவார் ஆணவமதனை தோய்ந்து உடலினை நான் ஆமென தினம் வெறுவபய பேணலை சுகமென்று உள் மகிழ்ந்திடுவோன் பேரின்பத்தாசையது ஆகி பூண அஜானம் இளையதிஞானம் பொருந்திய ஸ்வரூபம் தானாகி என ஆனந்த தழுந்துவோன் விஷயம் எய்திடில் ஞானமே இலையால் கனவதனில் உணர்வு இலது காணும் தனு ஆதிகளை கருதிய நின்று அவரின் இது கனவு என்று உணர்ந்தவர்கள் உலகு தன்னில் தனது ஜெய உருவதனை அனுபவத்தில் தான் உணர்ந்து இச்சகமது எல்லாம் மனமதனில் ஜாலம் என் மனமதனின் ஜாலம் என்ன உணர்ந்தவன் இவ்வுலகின் பின்மையல் நீங்கும் கதிரவன் முன்னிருள் இருக்கு நயனமுடை ஒருவன் குழிக்கண்ணே வீழும் அதிக வலிச்சூரன் அமர்களத்து வெறுபவன் கிருதனரையக்காரம் இதம்புள பாயசமும் நிரம்ப அருந்தினன் கூழ்தனில் செய்வ நிச்சயென்றால் விதம் இவை நான்கினுக்கும் குறையதின் ஞானிக்கு இழுக்காகும் விஷயம் சென்றால் இங்குரைந்த பாண்டம் அதில் வாசனையில் வாசனைகளிருக்கும் என்றல் துங்கமறிவுடையோர்கட்கு இன்றியமையாத தொழில் தொடங்கி நீற்றல் அங்கியை தம்பனவல்லார்க்கு அனல் கா அங்கியை தம்பனவல்லார்க்கு அனல் சூடாததின் வினைகள் அடுக்கா என்றல் தங்கும் வினை கேதுவாம் விஷயம் மதில் விருப்பாதீசாரா என்றல் உணர்வுடைய ஞானி எவை புரிந்திடனும் இழிவில் இழிவு உரைத்ததாகின் இணையில் இரு தீயன் என்பர் யூகம் இல் அதனால் மற்றவைகள் செய்தும் அணைவதில் தாழ்வு எனும் அவனே தீயின் மிக ஞானம் அதற்காகும் தாழ்வால் நனுகின் நன்றோ ஞானம் ஒருவனை ஞானி என பெயரோ நீற்றல் கருவயிற்றை உடையதும் கனவயிற்றை உடையதும் கருதி பெண்ணின் உருவதனை குறிப்பதின் நோக்கிடில் தோன்றும் உளபடியே உலகு தன்னில் குருவை அடைந்து அவன் அருளில் ஸ்வரூபத்தை அனுபவமாய் குறித்துள்ளோரும் இருவையத்து இடம்பமாய் தாமை ஞானி என்போரும் ஏதில் தோன்றும் அர்ஜுனர்க்கும் ராமருக்கும் அதிகாரமவை பார்த்தே அறிந்த நூலின் கருத்தறியானம் ஒன்றே பிரமாணம் சரிதையது கணக்கன்றாகும் விருத்தமறிவான் சாரமுடையோன் ஞானி இல்லோன் விருத்தன்னாகும் திருத்தமுடனமைச்ச இது துணிவென்றே உட்கொள்வாய் தீரனாகி மகாராஜன் சமாதியில் இருக்க மந்திரி பார்த்து வியப்புரல் என்றங்கு அநேகமாய் விரித்தேன் ராஜயோகி உரை செய்து நின்று வாக்கு தனை அடக்கே நிமிஷத்தகற்றி மனத்தினையும் ஒன்றுமில்லா வெறும் பாழாய் ஒன்றாம் சமாதி தனை அடைந்தான் நின்ற அங்கு அமைச்சன்ன இது கண்டு இந்நேர்மை புதிதென்ற திசையித்தான் மந்திரி சென்று அரசன் தன்மையை நகரத்தார்க்கு கூறல் இந்த உணர்வு நமக்கு இன்னம் எய்தல் இல்லை நாம் இங்கே எந்த உணர்வு கொடு நேர்ப்பேன் என்ன அமைச்சன் யூகித்து வந்த வழியே தான் திரும்பி வளப்பம் உடையமாபுரிக்கே பந்தம் உடையோருடன் இருந்து பகர்ந்தான் அரசன் இயற்கையெல்லாம் அரசனுடைய உறவினர் வந்து அரசனை காண அவன் பேசாதிருந்ததால் அவர்கள் திரும்பிச் செல்லுதலும் அரசன் விதேக முக்தி அடையலும் கேட்ட பேர்கள் மிக வியந்து கிட்டாதென்றும் இம்முனி போல் தேட்டமுடனே அவரவர்கள் தேடி வந்து பணிந்திடவும் வாட்டமுடனே தாய் தந்தை மனையாள் பதத்தில் வீழ்ந்திடவும் நாட்டமாறுபாடின்றி நகை செய்திருந்தான் நற்றவனே வந்த பேர்களுடன் வார்த்தை மலராதிருப்பது அவர் அறிந்து பந்தமுடையே நமக்கு என்னை பகர்ந்தால் தோன்றும் என திரும்பி தம் தம் இடத்தில் சென்றார்கள் தவனும் சிறிது நாள் கழித்து துவந்தவொன்றும் இல்லாத ஸ்வயமாம் முக்தி தானான இந்த மாராஜன் சென்ற இதிகாசம் தன்னை படிப்போர் சிந்தனை ஒன்றுமின்றி தீரவே துறவராகி அந்தமும் மாதியில்லாம் அமலமே வடிவமாவர் எந்தமை அருளில் ஆண்ட எழில் குரு பரகே வாழி துறவின் உயர்வு அரியது துறவரும் அல்லது இல்லையால் மறுவிய துறவரம் ஒரு விமன்னாய் ஒரு கிழமுடி கவே தொலகம் ஆழ்வது பெருவிலை மணியினை பிண்டிக்கு ஈதலே பெருவிலை மணியினை பிண்டிக்கு ஈதல மகாராஜா துறவு முற்றிற்று திருச்சிற்றம்பலம்